திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் கோழிலி சோழநாடு காவிரி தென்கரை திருச்சிற்றம்பலம் நாளாய போகாமே நஞ்சனியம் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் நஞ்ச கேளாய் நங்கிளை கிளைக்கோ கெடபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன் கொளிலியம் பெருமானே ஆடரவ தழகாமை அணிகேழற் கொம்பார்த்த தோடரவ தொருகாதன் துணை மலர் நற்சேவடிக்கே பாடரவ திசை பயின்று பணிந்தெழுவார் தம் மனதின் கோடரவம் தீர்க்கும் அவன் கொளிலியம் பெருமானே நன்று நகு நான் மலரால் நல்லிருக்க மந்திரம் கொண்டு ஒன்றி வழிபாடு செய்ய உற்றவன் தன்னோங்குயிர் மேல் கன்றி வரு காலனுயேர் கண்டவனு கன்றளித்தான் கொன்றை மலர் பொன் திகழும் கொளிலியம் பெருமானே வந்த மணலாலிலிங்கம் மண்ணியின் கட்பாலாட்டும் சிந்தை செய்வோம் தன் கருமம் தேர்ந்து சிதைப்பான் வரும தந்தை தனை சாடுதலும் என்றருளி கொந்தடவு மலர் கொடுத்தான் கொளிலியம் பெருமானே வஞ்சமன தஞ்சொடுக்கே வைகலும் நற்பூச்சனையால் நஞ்சமுது செய்தருளும் நம்பியனவே நினையும் பஞ்சபரீர் பார்த்தனுக்கு பாசுபதம் ஈந்து கந்தான் கொஞ்சு கிளி மஞ்சனவும் கொளிலியம் பெருமானே தாவியவனுடனிருந்தும் காணாத தற்பரனை ஆவிதனில் அஞ்சொடுக்கி அங்கணன் என்றாதரிக்கும் நாவியல் சீனமினந்தி அடிகளுக்கு நல்குமவன் கோவியலும் பூவெழுக்கோர் கொழிலியம் பெருமானே கல் நவிலு மால்வரையான் கார்த்திகழ மாமிடற்றான் சொல்லவிலும் மாமரையான் தோத்திரம் செய்வாயினுளால் மில்லவிலும் செஞ்சடையான் வெண்பொடியான் அங்கையினில் கொன்னவிலும் சூலத்தான் கொளிலியம் பெருமானே அந்தரத்தில் தேரூரும் அரக்கன்மலை அன்றெடுப்ப சுந்தரத்தன் திருவிரலால் உன்ற அவன் உடல் நெறிந்து மந்திரத்தமரை பாட வளவனு கீந்தானும் கொந்தரத்தமதி சென்னி கொளிலியம் பெருமானே நாணமுடை வேதியனும் நரணனும் நன்னவொணா தாணு எனையாளுடையான் தன்னடியார் கண்புடமை பாணனிசை பத்திமையார் பாடுதலும் பரிந்தள்ளித்தான் கோணல் இளம் பிறை சென்னேம் கொளிலியம் பெருமானே தடுக்க தடுக்கமரும் சமணரொடு சாத்திரத்தவர் சொல் இடுக்கண் வரும் மொழி கேளாதிசனையே தூமின்கள் நடுக்கமில்லா அமருலகோ நன்னலோ மாமண்ணல் கழல் கொடுக்க கிலாவரம் கொடுக்கோ கொளிலியம் பெருமானே நம்பனை நல் அடியார்கள் நாமுடை மாடென்றிருக்கும் கொம்பனையாழ்பாக நெழீர் கொளிலியம் பெருமானை வம்ப மருந்தண்காழி சம்பந்தன் வன் தமிழ்கொண்டின்பமர வல்லார்கள் எய்துவர்கள் ஈசனையே இன்பமர வல்லார்கள் எய்துவர்கள் ஈசனையே சுவாமி கோழிலிநாதர் அம்பாள் வண்டமர் பூங்குழலி திருச்சிற்றம்பலம்